திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் வீழிமிழலை திருச்சிற்றம்பலம் ஏறி செய்யும் வடவாலின் கீழிருந்தங் ஈரிருப கிரங்கி நின்று நேரிய நான் மறை போருளை உரை தோழி சேர் நேரியழித்தோன் நின்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாளும் பயின்றோதும் ஓசை கேட்டு வேரி வேரிமலி போர்கிள்ளை வேதங்கள் போருள் சொல்லும் மீழலையாமே பொரியரவமது சூற்றே மதாக புத்தேளிர் கூடிய மறிகடலை கடைந்தீட்ட விடமுண்ட கண்டத்தோன் மன்னும் கோயில் சரி இழந்தாமரைத்த விசிர்த்திகழ்ந்தோங்கும் இலை கூடை கீழ் செய்யார் சென்னல் வெறிகதீர்ச்சாமரையீட்ட இளவண்ணம் வீற்றிருக்கும் மிழலையாமே எழுந்துலகை நலிந்துழலும் அவுணர்கள் தம் புறமூன்று எழிற்கண்ணாடி உழந்தோருளும் அளவையினுள்ளெறி கொளவே சிலவளை தோன் ஊரையும் கோயில் கொழுந்தரளம் நகை காட்ட கோகனதமுகங்காட்ட குதித்து நீ விழுந்த கையல் விழி காட்ட வேற்பவளம் வாய் காட்டும் மிழலையாமே உரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோ நிபேதம் நிறை சேர படைத்தவற்றின் உயர் கோயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் வரை சேரும் மூகில் மூக்கில் மூழவ மயில்கள் பல நடமாட வண்டு பா திரை சேர் பொன்னி தழி தரமென்காந்தள் கையேற்கும் மிழலை யாமே காணுமாரிய பெருமானாகி காலமாய் குணங்கள் மூன்றாய் பேணு மூன்று ரூபாகி பேருலகம் படைத்தளிக்கும் பேருமான் கோயில் தானோவாய் நின்ற பர தூபனை உத்தமனை இறைஞ்சீரென்று வேணோவார் கொடி விண் விண்ணோர்த்தமை விழிப்ப போலாங்கு மிழலையமே அகனமந்த அன்பினராய் அருபகை சேற்றை புலனம் அடக்கி ஞான புகழோடையோர் தம்முள்ள பொண்டரேக துள்ளிருக்கும் பூராணர் கோயில் தகவோடை நீர்மணி தலத்து சங்கு வளர் கந்திகழ சலசத்தியுள் மிகவோடைய புன்குமலர் போரியீட்ட மணம் செய்யும் மிழலையாமே ஆராடு சடை முடியன் அனலாடு மலர் கையன் இமய பாவை கோராகாடே தீருவுருவன் கோத்தாடும் குணமுடையோன் குளிரும் கோயில் சேரோடு செங்கழியு நீர் தாதாடி மது உண்டு சிவந்தவண்டு வேறாய உருவாகி செல்வழினர் பண்பாடும் மிழலை யாமே கருப்பமிகும் உடலடர்த்து காலூன்றி கை மறித்து கையில என்னும் பொறுப்பேடு பொறுப்பெடுக்கலோரோ மரக்கன் பொன்மோடி தோள் நேரித்த வீரர் புனிதர் கோயில் தருப்பமிகு சலந்தரன் தன் உடல் தடித்த சக்கரத்தை வே விருப்பமோடு மால் வழிபாடு செய்ய விழிவிமானஞ்சேர் மிழலையமே செந்தளிர் மாமலரோனும் திருவாலும் ஏனமோடு அன்னமாகி அந்த மடி காணாதே அவரேத்த வெளிப்பட்டோன் அமரும் கோயில் புந்தியினான் மறை வழியே போர்பரப்பினை சமிதை கையில் கொண்டு வெந்தழலின் வேட்டுலகின் மிக வழி போர் சேருமோர் மிழலையாமே எண்ணிறந்த அமணர்களும் இழி தோழில் சேர் சாக்கியரும் என்றும் தன்னை நண்டறிய வகை மயக்கி தன்னடியார் கருள் புரியும் நாதன் கோயில் பண்ணமரும் மென்மொழியார் பாலகரை பாராட்டும் ஓசை கேட்டு விண்ணவர்கள் விய பெய்தி விமானத்தோடும் மிழியும் மிழலையாமே மின்னியலும் மணிமாடம் மிடைவீழி மிழலையான் விரையார் பாதம் சென்னி மீசை கொண்டொழுகும் சிறப்புற கோன் செழுமறைகள் பயிலம் நாவன் மலர் சீர்மிகு ஞான சம்பந்தன் பரிந்துரைத்த பத்துமேத்தி இன்னிசையார் பாடவல்லார் இருநில இருநிலத்திலீசனேனம் இயல்பினோரே சுவாமி வீழியழகர் அம்பாள் அழகுமுலை அம்மை திருச்சிற்றம்பலம்